Vasanti Ritu இந்து வானமோடு மேவி நின்று காணுமோன கால கண்டரோடு வீரம் மொழிவோனே பாலம் ஒன்று வேலையாகி யானை அன்று தீருமோன ஆழியம் கையாயம் மாயன் மறுபோனே ஆரணங்கள் காலை நாட வாரணங்கை மேவும் மாதியான செந்தில் வாழ்வதான பெரு கலம்புராமும் யானதோரடங்க போத வாழ்வு தருவாயி ஆதியான செந்தில் வாழ்வதான பெருமாளி யானதோரடங்க போத வாழ்வு தருவாயி ஆதியான செந்தில் வாழ்வதான